அனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணியை உள்நாடு கைவல்ய நவநீதம் பாயிரம் பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏகநாயகன் பதங்கள் போற்றி இன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு எதுவாம் அயனாய் மலாய் ஆன்ற ஈசனுமாய்த்தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் புன்ற முத்தனுமாய் இன்ப புணறியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரமம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் சுரூப சுவாபமானேன் அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகமென்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் இசனை இறைஞ்சினேனே அந்த முன்னடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வத்து தத்துவம் சொல்வேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பாற்கடல் முண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்து அழித்தேன் இந்த கைவல் என வனிதத்தை அடைந்தவர் விடய மண் தின்று அலைவரோ பசியில்லாரே முத்தனை வேங்கடேச முகுந்தனை ஏனையாட்கொண்ட கத்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கும் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இரு படலமாக வகுத்து உரை செய்கின்றேனே தத்துவ விளக்கப்படலம் நித்திய அநித்தியங்கள் நிர்ணயம் தெரிவிவேகம் மத்திய இகபரங்கள் வருபோகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று ஆறு கூட்டம் முத்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் இன்னான்கே சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை ஆறாம் சமம் அகக்கரண தண்டம் தமம் புறக்கரண தண்டம் அமர்தரு கருமம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும் மமர் செய்யும் காமம் ஆதிவரின் அடக்குதல் சகித்தல் சிரவண பொருளைத்தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமாய் வைக்கும் இத்தை சமாதானம் என்பர் மேலோர் பரம சத்குரு நூல் அன்பு பற்றலே சிரத்தையாகும் வரமிகு சமாதி ஆறு வகையின் சொல் பொருள் இதாமே சதனம் இன்றி ஒன்றை சதிப்பருலகில் இல்லை அதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவுண்டாகும் நுதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையும் ஆகில் புது ஜன்மங்கள் கோடி புனித நாம் புருடன் ஆமே இவன் அதிகாரியானோன் எந்திரி எங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூதபோதிகங்களாலும் தவனம் மூன்றடைந்து வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி பவம் அரு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே அனபின் மனைவி மக்கள் அர்த்த ஏழனைகள் மூன்றில் கணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறும் கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே வணங்கி நின்று அழுது சொல்வான் மாய வாழ்வு எனும் சோகத்தால் உணங்கினேனையனே என் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோச பாச பின்னனை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான் அன்னதன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான் தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்டபோதே தடமடு மூழ்கி நான் போல் சரீரமும் குளிர்ந்து உள்ளாரே அடரும் அன்பு ஒழுகுமா போல் ஆனந்த பாஷ்பம் காட்டி மடல் மலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்று ஈது சொல்வான் சொன்னது கேட்க மாட்டா தொண்டன் ஆனாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீர் என ஆளல்லாமே உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டு என்றீரே இன்னதென்று அதை நீர் காட்டி இடேற்றல் வேண்டும் என்றான் அடங்கிய விருதி யான் என்று அறிந்தபின் செறிந்த மண்ணின் குடம்பை முன் ஊதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்மஸ்வரூபமே மறுபவண்டே உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தீராத சுழல் காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி பெறாத கால நேமி பிரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னைத்தான் என்று அறியும் அவ்வளவும் தானே தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னைய தலைவன் தானாய் பிரமமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே என்னைத்தான் சடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீர் ஐயா தன்னைத்தான் அறிய மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ பின்னைத்தான் அவர்கள் எல்லாம் பிறந்து இறந்து உழலுவானேன் நின்னைத்தான் நம்பினேற்கு நின்னையும் அருளுவீரே இன்னது தேகம் தேகி இவனென உணர்வான் யாவன் அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார் சொன்னபின் தேகியார் இத்தூலமல்லாமல் என்றான் பின்னது கேட்ட ஐயர் பிழையும் நகையும் கொண்டார் தேகமல்லாமல் வேறே தேகிய காணேன் என்றாய் மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய் சோகமாம் கனவு தோன்றா சுளுத்தி கண்டவன் ஆர் சொல்வாய் ஆக நீ நனவில் எண்ணும் அறிவுதான் ஏது சொல்வாய் நனவு கண்டது நான் கண்ட நனவுள்ள நினைவு நீங்கி கனவு கண்டதும் சுழுத்தி கண்டதும் வேறொன்றே போல் தினமனுபிப்பது ஒக்கும் தெரியவும் இல்லை சற்றே மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அது அருடுவீரே தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பீரை காட்டுவார் போல் ஆலத்தின் ஒடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார் போல் துலத்தை முன்பு காட்டி சுக்கும சுரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே ரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் உத்தியால் பந்தம் விடென்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம் மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால் முத்தியாம் இவ்விரண்டில் முந்தியாரோபம் கேளாய் ஆரோபம் அத்தியாசம் கற்பனை ஆவையெல்லாம் ஓர் ஓர் வத்துவினில் வேறே ஓரோர் வத்து துவினை ஓர்தல் நார் ஓடு பணியாய் தோன்றல் நரனாகி தரியில் தோன்றல் நீர் ஓடு காணல் தோன்றல் நிரந்தலம் வெளியில் தோன்றல் இப்படி போல நம ரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வு ஒளி நிறைவாய் நிற்கும் அப்பிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே செனித்த என்று அறிந்து கொள்ளே அதுதான் எப்படி என்ற கால் அனாதியாம் ஜீவர் எல்லாம் பொதுவான சுழ்த்தி போல பொருந்தும் அவ்வியத்தம் தன்னில் இது கால தத்துவ பேர் ஈசன் உட்பார்வையாலே முதுமூல சுபாவம் விட்டு முகுணம் வியத்தம்மாமே உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடு கருப்பும் ஆகும் சத்துவ குணத்தினோடு ரசோகுணம் தமோ குணம்தான் சுத்தமோடு அழுக்கு இருட்டா சொல்லுமு குணமும் ஒன்றாய் ஒத்துழ வேணும் தமிழ் ஒரு குணம் அதிகமாமே ஒரு வழி இதுவாம் இத்தை ஒரு வழி வேறா சொல்வர் மறுவும் ஓவியத்தம் தானே மகதத்துவம் ஆகும் அந்த அருள்மக தத்துவந்தான் அகங்காரம் ஆகும் என்றும் கரு அகங்காரம் மூன்றா காட்டியே என்றும் இக்குணங்களிலே வெண் போன்று இருக்கும் செற்சாயை தோன்றும் முக்குணங்களினும் தூய்தாம் முதல் குணம் மாயையாகும் அக்குணம் பிரம்மச்சாயை அந்தரியாமையாயை எக்குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணன் அமீசன் இசனுக்கு இது சுளுத்தி இதுவே காரண சரீரம் கோஷம் ஆனந்தம் ஆகும் குணம் ராசதம் அபித்தை தேசு அரும் அபித்தை தோறும் சிக்ஷாயை சீவகோடி நாசமாம் உயிர்க்கு அப்போது நாமமும் பிராமியன்னாமே அழுக்கொடு பற்றும் சிவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம் சுளுத்தி காரண சரீரம் சொன்னது இம்மட்டும் மோக முழு குணத்து இரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம் வழுத்து சூக்கும ஆரோப வழியுனி மொழிய கேளாய் ஏமம் மாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமலே உயிர்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தமத குணம் இரண்டு சக்தியாய் பிரிந்து தோன்றும் பீபமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் தோற்றமாம் சக்தி தன்னில் சொல்லிய விண்ணாம் விண்ணில் காற்றதாம் காற்றில் தீயாம் கணலில் நீர் நீரில் மண்ணாம் போற்றும் இவ் ஐந்து நொய்ய பூதங்கள் என்று பேராம் சாற்று மற்ற இவற்றில் போக சாதனதனு உண்டாகும் அதிமுகுணம் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும் கோதில் வண் குணத்தில் ஐந்து கூறு உணர் கருவியாகும் ஒதிய பின்னு ஐந்தும் உளம் புத்தி இரண்டாம் ஞான சாதனமாம் இவ்வேளும் சத்குண பிரிவினாலே இராசத குணத்தில் வேறிட்டு எடுத்த குரு ஐந்தும் ஐந்தும் பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும் பராபிய பெயராம் இந்த பதினேழும் இலிங்க தேகம் சுரர் அசுரர் நரர் விலங்காய் தோன்றிய உயிர்கெல்லாம் இவ்வுடல் மருவும் ஜீவன் இலங்குதை சதன் என்றாவன் இவ்வுடல் மருவும் ஈசன் இரணிய கற்பனாவன் இவ்வுடல் இரண்டு பேர்க்கும் இலிங்க சூக்கும சரீரம் இவ்வுடல் கோஷம் மூன்றாம் இது கனா அவத்தையாமே சுக்கும சடம் இம்மட்டும் சொல்லினோம் இப்பால் தூலம் ஆக்கும் ஆரோபம் தானும் அடைவினில் மொழிய கேளாய் தாக்கும் இவ் உயிர்க்கு தூல தனுவும் போகமும் உண்டாக காக்கும் அவ்வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே ஐந்து பூதமும் பத்து ஆக்கி அவை பாதி நான்கு ஆக்கி நந்துதும் பாதி விட்டு நான்கொடு நான்கும் கூட்ட வந்தன தூல பூதம் மகாபூதம் இவற்றின் நின்றும் தந்தன நான்காம் துலதனு ಅಂದ ಭುವನ துலமே மருவும் ஜீவன் சொல்லிய விசுவன் ஆகும் துலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட் பொருடன் ஆகும் துலமே அன்னை கோசம் துண்ணும் சாக்கிர அவத்தை தூல கற்பனை ஈதென்று தொகுத்தது மனத்தில் கொள்வாய் சிறியே ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றேல் அரியே குருவே பேதம் அறிவது எப்படி என்ற கால் கரிய உபாதி சிவன் காரண உபாதி ஈசன் விரிய மிகு சமட்டி வியட்டியால் வேதமாமே மரங்கள் போல் வியட்டி பேதம் வனம் எனல் சமட்டி பேதம் சரங்கள் தாவரங்கள் பேத தனியுடல் வியட்டி என்பார் பரம்பிகை எல்லாம் கூட்டி பார்ப்பதே சமட்டி என்பார் இறங்கிய பல ஜீவர்க்கும் ஈசர்க்கும் பேதம் இதே கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்ப எல்லாம் சொற்பனம் போலும் என்றே துணிந்தவன் ஞானியாவான் செற்புதை மழைக்காலம் போய் தெளித்த ஆகாசம் போல அற்புத முத்தி சேரும் அபவாத வழியும் கேளாய் அரவு அன்று கயிறென்றாற்போல் அளன்று தரி என்றாற்போல் குறவன் சொல் உபதேசத்தால் குறுநூல் ஒளியைக் கொண்டு புறமன்று புவனம் அன்று பூதங்கள் அன்று ஞானத்திரம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதம் காண் படமும் நூலும் போல் செய்த பண்ணியும் பொன்னும் போல் பார்க்கில் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள் உடல் முதல் ஸ்வாபம் ஈரா ஒன்றில் ஒன்று உதித்தவாறே அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயம் மாமே துடன தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனே விகாரம் சொன்னீர் இரண்டு சக்திகள் என்றீரே முடலாம் சக்தி செய்யும் முகமும் சொல்லும் ஐயா கேடு அற குருவே என்ன கிருபையோடு அருள் செய்வாரே தன்னிகர் தனக்கம் ஈசன் தனையும் தங்களை தாம் கண்ட ஞானிகள் தன்மையும் அன்றி நாஸ்தினபாதி என்னும் உனிடை உயிர்கள் உள்ளத்து உணர்விழி குருடாம் வண்ணம் வானிலம் திசைகள் மூடும் மழை நேசி இருள் போல் மூடும் புன்ற மாம்பிரமத்துக்கும் புறத்துள்ள விகாரங்கட்கும் ஆன்ற கூடத்தனுக்கும் அகத்துள்ள விகாரங்கட்கும் தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஒன்றிய பவ வியாதி உண்டாக்கும் உபதியிதே அதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும் அதாரம் மறையாதாகில் ஆரோபம் இலையே என்றால் ஆதாரம் சமம் விஷேடம் ஆம் என இரண்டு கூறாம் ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோபம் விஷேடம் ஆமே சகம் அதில் இது என் சுட்டு ஆம் சமானம் தான் மறைந்திடாது மிக இது கயிறாம் என்னும் விசேடம்தான் மறைந்து போகும் அகமெனும் சமானம் தன்னை அஞ்ஞானம் மறைத்திடாது பகர் விசேடம் அதாம் ஜீவன் பரம் எனும் அதனை மூடும் கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்ச கோஷம் ஜீவனும் ஜகத்தும் ஆகி செனித்த உட்சேபம் அன்றோ அவரணம் தானே பாழ் அனர்த்தம் என்றுரைத்ததேதோ மேவரும் குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய் தொற்றமாம் சக்தி தானும் துன்பமாம் பவம் ஆனாலும் ஆற்றலால் முக் உலகத்தை சேர்வார்க்கு அனுகூலம் ஆகும் காணி உற்றமாம் பகல் காலம் போல் உபகாரம் நிசியால் உண்டோ மாற்றம் என் ஊரை மைந்தா மறைப்பது மிக பொல்லாதே சுளுத்தியில் பிரளயத்தில் தோற்றமாம் சகங்கள் பாண்டும் அழுத்திய பவம் போய் முத்தி அடைந்தவர் ஒருவர் உண்டோ முழுத்த விட்சேபம் எல்லாம் முத்தியில் கூட்டுகிற்கும் கொழுத்த ஆவரணம் முத்தி கூடாமல் கெடுத்த கெடே சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றம் ஆன சக்தியும் பொய்யே என்றால் சக்தி சாதனமாய் வந்த முத்தியும் பொய்யாம் என்னில் மோக நித்திரை விளங்கால் நித்திரை தெளியுமா போல் நிர்வாண நிலை மெய்யாமே இம்பரில் நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பால் எய்யும் அம்பினை அம்பால் பற்றும் அழுக்கினை அழுக்கால் மாய்ப்பர் பம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை தம்பமாம் அதுவும் கூட சபம் சுடு தடி போல் போமே இந்த மாயையினால் ஜீவர்க்கு ஏழ் அவத்தைகள் உண்டாகும் அந்த ஏழ் அவத்தை தம்மை அடைவினில் மொழிய கேளாய் முந்த அஞ்ஞானம் மூடல் முளைத்தல் காணாத ஞானம் சந்ததம் கண்ட ஞானம் தள்ளல் கெடல் குளிர்மையாதல் பிரமமாம் தனை மறந்த பெதமை அஞ்ஞானம் பரநிலை காணோம் என்று பகர்தல் ஆபரண மூடல் நரனொரு கருத்தால் ஜீவன் நான் முளைத்தல் தோற்றம் குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞாபனம் தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவீதம் தான் ஆதல் அபரோட்ச ஞானம் ஆகும் கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல் முத்தனாய் எல்லாம் செய்து முடிந்தது ஆனந்தமாமே இது நினக்கு அறியும் வண்ணம் இப்படி ஒரு திட்டாந்தம் புதுமையாம் கதைகள் பத்து பொருடர் ஓர் ஆற்றை நீந்தி உதக தீரத்தில் ஏறி ஒருவன் ஒன்பது பேர் எண்ணி அதனொடு தசமன் தான் என்று அறியாமல் மயங்கினானே அறியாத மயல் அஞ்ஞானம் அவனிலை காணோம் என்றல் பிரியா ஆவரணம் ஆகும் பிழை கொண்டு அழல் விட்சேபம் அழன் தசமன் குண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை குறியாக எண்ணி நெஞ்சில் கொள்வது பரோட்ச ஞானம் புண்ணிய பதிகந்தானோ புருடர் ஒன்பதின்மர் தம்மை எண்ணு நீ தசமன் அவை எனவே தன்னை காணல் கண்ணினில் கண்ட ஞானம் கரைதல் போவது நோய் போதல் திண்ணிய மனதில் ஐயம் தெளிதல் ஆனந்தம் மாமே தசபுமான் தனை கண்டால் போல் சத்குரு மூர்த்தியே என் நிசவடிவினை யான் காண நீர்காட்டல் ஒண்டும் என்றான் சுசி பெரும் இலக்கியார்த்தம் தத் தத்பதங்கட்கு அசிபத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய் விண்ணொன்றை மகாவின் என்றும் மேகவன் என்றும் பாரில் மண்ணொன்று கடவின் என்றும் மறுவிய சலவின் என்றும் எண்ணும் கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரம்மம் ஈசன் நண்ணும் கூடத்தன் சீவன் நான்கு சைதன்யமாகுமே பூச்சியே ஈசன் சீவன் புகழ்பதம் இரண்டினுக்கும் வாட்சியம் லட்சியம்தான் மலமேலா பிரம்மம் ஆன்மா காட்சிய பாலில் நெய்வோல் கலந்துன்றாம் கடைந்து எடுக்கும் ஆட்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே பிரிவது எப்படி என்ற கால் பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொல்லல் வேண்டும் ஐம்பூத விகாரம் என்றோ வெறியதோர் துருத்தி முக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரிபிராணனும் நீ அல்லை ராசத குணவிகாரம் கரணமாம் மனது புத்தி கர்த்தாவாம் அவை ஆன்மாவோ தரமுழ இரண்டு கோஷம் சத்துவ குணவிகாரம் வரமறு துயில் ஆனந்த மயனையும் நான் எண்ணாதே விரவிய தம அஞ்ஞான விருத்தியின் விகாரம் மாமே சத்தொடு சித்து ஆனந்தம் சமம் தீரம் சாட்சி ஏகம் நித்தியம் வியாபி ஆன்மா நீ அதுவாய் அறிந்து பொத்தொடு சடம் துக்காதி பொருந்து பேதங்கள் ஆன குத்திர பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியில்லாவாய் பஞ்சகோசமும் விட்டு அப்பால் பார்க்கின்ற பொழுது பாழே விஞ்சியது அது அல்லாமல் வேறு ஒன்றும் தெரிய காணேன் அஞ்சன இருளையோ நான் அகமென அனுபவிப்பேன் பஞ்சமில் குருவே என்ற மகன் மதி தெளியச் சொல்வார் முன்புகள் தசமன் புத்தி முகத்தால் எண்ணி எண்ணி ஒன்பது பேரை கண்ட நாம் தன்னை காணாத பின்பு அவன் இடையில் கண்ட பெரிய பாள் அவனோ பாராய் அன்புள்ள மகனே காண்பது அடங்கலும் காண்பான் நீயே துலசூக்கும அஞ்ஞானம் தோன்று மூன்று அவத்தை தாமும் காலம் ஓர் மூன்றும் ஜன்ம கடல் எழும் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து புனையத்தனை என்பேன் நான் ஆலமர் கடவுள் ஆணை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே எல்லாம் கண்டு அறியும் என்னை ஏது கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே சுயமாம் ஜோதி சுடருக்கு சுடர் வேறு உண்டோ பல்லார் முன் தசமன் தன்னை பார்ப்பதும் தன்னை கொண்டேதான் அல்லாமல் பதினொன்றானும் அவனிடத்து உண்டோ பாராய் அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டு என்றெண்ணும் அறிவற்ற குதர்க்க மூடற்கு அனவத்தை பலமாய் அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லை அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்து அறிவாய் நீயே மதுரமாம் கட்டி சுட்ட மாப்பணி யாரும் எல்லாம் மதுரம் ஆக்கிய அதற்கு மதுரம்தான் சுவாபம் என்றோ அது இது எனும் சடங்கள் அறிவாக அறிவை தந்தே அது இது இரண்டும் ஆகா அகம்பொருள் அறிவாய் நீயே இந்த நீ துவம்பதத்தின் இலட்சிய பொருளாம் என்றும் பந்தமில் பிரம்மமே தற்பதந்தனில் இலட்சியார்த்தம் அந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களே வாட்சியார்த்தம் சந்ததம் பேதம் ஆவார் தமக்கு ஐக்கியம் கூடாதே பேதமானதுவும் கேளாய் பேராலும் இடங்களாலும் ஓதரும் உபாதியாலும் உடலாலும் உணர்வினாலும் பாதலம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பர் ஆதலால் இவர்க்கென்னாலும் ஐக்கியம் என்பது கூடாதே வடல் நூல் வல்லவர்கள் சொல்லும் வாசக பொருள் சேராமல் இடராகில் பொருளாம் வண்ணம் இலக்கணை உரையால் கொள்வார் திடமான அதுவும் மூன்றா செப்புவர் விட்டது என்றும் விடலில்லாதென்றும் விட்டு விடாததென்றும் பேராமே கங்கையில் கோஷம் என்றும் கருப்பு சேப்பு ஓடுது என்றும் தங்கியே சோயம் தேவதத்தன் என்றும் சொல்வார்கள் இங்கு உதாரணங்களாக்கி இந்த மூன்று உரைகளாலே துங்க நூல் புரோதமான சொல்லலாம் பொருளாம் தானே பன்னியே சோயம் என்னும் பதங்களின் வாட்சியார்த்தம் அந்நிய தேச காலம் அவன் இவன் என்ப எல்லாம் சுன்னையும் ரோதம் விட்டு தொடர் இலக்கியம் விடாமல் உன்னிடில் தேவதத்தன் ஒருவனை வெளியா காட்டும் தத்துவம் எனும் பதங்கள் பிரம்மமாய் சாட்சியான வத்துவை விடாமல் பேதவாச்சியார் தத் மதத்தை விட்டு நித்தமும் அது நீயாகும் நீ அது ஆகும் என்னும் அர்த்தமும் அகண்டம் என்றே அசிபத ஐக்கியம் காட்டும் கடநீரில் மேக நீரில் கண்டவான் இரண்டும் பொய்யே குடவானும் பெரியவானும் கூடி ஒன்று ஆம் எப்போதும் இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏகம் திடமாக சுவானுபூதி சிவலோகம் என்றிருந்திடாயே தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் பஞ்சகோசமும் கடந்து பாழையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூடத்தன் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான் அனுபவானந்த வெள்ளத்து அழுந்தியே அகண்டம் ஆகி தனுகரணங்கள் ஆதி சகலமும் இருந்து சித்தாய் மனது பூரணமாய் தேகமான சத்குருவும் காண நனவினில் சுளுத்தி ஆகி நன்மகன் சுவாபம் ஆனான் அள்ளிமகன் நெடும்போது இவ்வாறு ஆனபின் மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான் விமல தேசிகனை கண்டான் துளி விழி சொரிய பாதம் தொழுது வீழ்ந்து எழுந்து சூழ்ந்தான் குளிர்முக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான் ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜன்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உயவே முத்தி நல்கும் உதவிக்கு ஓர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி சிட்டன் இவ்வாறு கூற தேசிகர் மகிழ்ந்து நோக்கி கிட்டவா என்று கிருபையோடு அருளி செய்வார் துட்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் சொரூப ஞான நிஷ்டனாய் இருக்கின் இதே நீ செய்யும் உதவியாமே நீ நான் என்று இரண்டில்லாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாக தெளிந்த ஞானம் நழுவுமோ குருவே என்றான் தானாகும் பிரம்ம ரூபம் சத்குரு நூலால் தோன்றும் ஆனாலும் தடைகள் உண்டேல் அனுபவம் உரைத்திடாதே தடையவை எனில் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் படர் செய்யும் இந்த மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே உடனுடன் வரும் வந்தக்கால் உயர் ஞானம் கெடும் இவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே அக்கினே கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது சிக்கன பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே விக்கின மடும் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே பிரம்ம பாவனையை மூடி பேதங்காட்டுவது அஞ்ஞானம் குரவன் வாக்கியம் நம்பாமல் குழம்புவதாம் சந்தேகம் திறமறு சகம் மெய் என்றும் தேகம் நான் என்றும் உள்ளே விரவிய முகம் தானே விபரீதம் என்பர் மேலோர் தத்துவ அனுபோகம்தான் சாதித்தல் கேட்டல் என்பார் ஒத்துள்ள பொருள் ஊகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார் சித்தம் ஏகாந்தமான தரிசனம் தெழுதல் என்பார் நித்தம் இப்படி செய்த கால் நிர்வாணம் பெறுவாய் நீயே எத்தனை நாள் ஞாதாவும் ஞானமும் இருக்கும் உன்பால் அத்தனை நாளும் வேண்டும் அன்பால் ஓர் செயலும் வேண்டா நித்தமோ வெளிபோல் பற்றா ஞேய மாத்திரமாய் ஜீவன் முத்தர் ஆனவர் விதேக முத்தி பெற்று இருப்பார் என்றும் ஞானம்மார் ஜீவன் முத்தர் நால்வகை ஆவர் கேளாய் வாநிகர் பிரம்ம வித்து வரன் வரியான் வரிட்டன் ஆனவர் நாமம் ஆகும் அவர்களில் பிரம்ம வித்தின் தானமும் மற்றை மூவர் தாரதம்மியமும் சொல்வேன் திரராய் பிரம்ம வித்தாய் தெளிந்தவர் தெளியும் முன்னம் வாரமாயிருந்த தங்கள் வருண ஆச்சிரமும் சொன்ன பரகாரியும் ஆனாலும் பலர்க்கு உபகாரமாக நேரதா செய்வர் தேர்ந்த நிலை விடார் ஜீவன் முத்தர் காமம் ஆதிகள் வந்தாலும் கணத்தில் போம் மனத்தில் பற்றார் தாமரை இலை தண்ணீர் போல் சகத்தொடும் கூடி வாழ்வார் பமரர் என காண்பிப்பார் பண்டித திறமை காட்டார் உமரும் ஆவார் உள்ளத்து உவகையாம் ஜீவன் முத்தர் பேதகன் மத்தால் வந்த பிராரத்தம் நானா ஆகும் ஆதலால் விவகாரங்கள் அவரவர்க்கு ஆவ ஆகும் மதவும் செய்யினும் செய்வார் வணிவும் செய்யினும் செய்வார் பூதலும் புறப்பார் ஐயம் புகுந்து உண்பார் ஜீவன் முத்தர் சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார் கண்முன் நின்றது பூசிப்பார் வெயில் நிலவாய் விண்விழுது வீழ்ந்து பொன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையாய் ஒன்றும் பாரார் நன்று தீது என்னார் சாட்சி நடுவான ஜீவன் முத்தர் பின்னை மூவரில் இரண்டு பேர்களும் சமாதி யோகம் தன்னை ஒற்றிருப்பார் தேக சஞ்சார நிமித்தம் தானாய் உண்ணுவோன் வரன் வேற்றோரால் உணர்பவன் வரியானாகும் அந்நியர் தம்மால் தன்னால் அறியாதோன் வரிட்டன்னாமே அரிதாகும் இவர்கள் இவ்வாறு அநேகர் ஆனாலும் முத்தி சரியாகும் பாடுபட்ட சமாதிக்கு பலன் ஏது என்றால் பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித்து அனுபவிப்பன் வரியானும் வரணும் மற்ற வருட்டனும் சுகமாய் வாழ்வார் பிரம்மஞான் நிகழும் கர்ம பேதையர் போலே வாழ்ந்தால் திறம் ஒரு அஞ்ஞானம் போய் செனியாத வழியேதென்றால் பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்ற நான்கும் விரவினதோடும் கூடும் விதம் இருபோரும் அவர் ஜீவன் முத்தரை செவித்தோர் சிவன் அயல் நெடுமலான மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து ஜென்ம பாவனம் ஆனார் என்று பழமறை முழங்கும் இப்பால் மேவரும் ஜீவன் முத்தர் விதேக முத்தியும் நீ கேளாய் பஞ்சினை ஊழித்தி போல் பல ஜன்ம விவித வித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞான தழல் சுட்டு வெண்ணீரு ஆக்கும் கிஞ்சித் அகாமியம்தான் கிட்டாமல் விட்டு போகும் விஞ்சின பிராரத்தத்தின் வினை அனுபவித்து தீரும் பொறுமையால் பிராரத்தத்தை புசிக்கு செய்யும் கர்மம் மறுமையில் தொடர்ந்திடாமல் மாண்டுபோம் வழி ஏதென்றால் சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார் அறிவுளோர் அறிந்து பூஜித்து அறமெல்லாம் கை கொள்வாரே அரியமே ஞானத்தியால் அவித்தையாம் உடல் நீரு ஆகும் பெரிய தூலமும் காலத்தால் பிணமாகி விழும் அந்நேரம் உரிய சூக்கும சரீரம் உலை இரும்பு உண்ட போல் துரியமாய் விபுவாய் நின்ற சொரூபத்தில் இறந்து போமே கடம் என்னும் உபாதி போனால் ககனமுன்றானால் போல உடல் என்னும் உபாதி போன உத்தரம் ஜீவன் முத்தர் அடிமுடி நடுவும் இன்றி அகம்புறம் இன்றி நின்ற படிதிகள் விதேக முத்தி பதமடைந்து இருப்பர் என்றும் சொல்லிய மகனே எங்கும் சூழ்விலே இருக்க மண்ணை கெல்லிய பின்பு தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போல ஒல்லையாம் பிரம்மம் நூலால் உற்றது போலே தோன்றும் எல்லையில் நாம் எப்போதும் ஏகம் என்று இருந்து வாழ்வாய் கானல் நீர் கிளிஞ்சல் வெள்ளி கந்தர்ப்ப நகர் கனாவூர் வானமை கயிற்றில் பாம்பு மலடிசே முயலின் கோடு கானல் நீர் கிளிஞ்சல் வெள்ளி கந்தர்ப்ப நகர் கனாவூர் வானமை கயிற்றில் பாம்பு மலடிசே முயலின் கோடு பிணமாம் தரிபுமானில் பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே பிணமாம் தரிபுமானில் பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே ஞானமே மகனே உன்னை நம் ஆணை மறந்திடாதே ஞானமே மகனே உன்னை நம் ஆணை மறந்திடாதே